கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருவையாலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை வாழ்க்கை வழிகாட்டுதலை வழங்கி இந்த வாழ்க்கை நெறியின்படி நீங்கள் வாழும் பொழுது இன்ஷா அல்லா மறுமையில் அல்ல மாறாக உலகத்திலேயே நீங்கள் சொர்க்கத்தின் ஒரு முன்மாதிரியை நீங்கள் காணலாம் சொர்க்கத்தின் அடையாளத்தை உணரலாம் என்ற அடிப்படையில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்காக வாழ்க்கையை சந்தோஷமாக அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்வதற்காக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை தீனலி இஸ்லாத்தின் வழிமுறையை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அன்பு சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமீன் மனிதனுக்கு வழங்கிய வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான வழிகாட்டுதல் மனிதன் மேற்கொள்ள வேண்டிய அவன் கடைபிடிக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறை குடும்ப வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான விதிமுறைகள் என்று அல்லா ரபுல் ஆலமீன் சில ஒழுக்கங்களையும் ஒழுங்கு முறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் ஏன் இந்த அளவுக்கு வலியுறுத்த வேண்டிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது குடும்ப முறை என்பது இஸ்லாத்தில் அவசியமா அல்லது ஒரு மூமின் குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டுதான் ஆக வேண்டுமா இல்லை என்றால் தனக்கென்று ஒரு சுதந்திரமான பாதையை அமைத்து கொண்டு அல்லாவுடைய இபாதத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு அல்லாவுடைய வழிபாட்டிற்காக தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாவுடைய தீனுக்காக அல்ல தன்னுடைய அல்லாவுடைய மார்க்கத்திற்காக முழுமையாக அவன் உழைத்து பாடுபட்டு ஒரேடியாக சொர்க்கத்தை அடையலாமே அப்படி இல்லாமல் ஏன் இடையிலே அல்லா ரபுல் அலமீன் குடும்பம் என்று ஒன்று ஏற்படுத்திய அந்த குடும்பத்திலே ஏராளமான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் குழப்பங்கள் சீர்திருத்தங்கள் சீரழிவுகள் இவற்றையெல்லாம் எதிர்நோக்கி ஏராளமான பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ணி பல நல்ல நிம்மதியை இழந்து அவனுடைய இபாதத்துகளிலே இடையூறு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கை பல நேரங்களிலே அவனுக்கு இடையூறாக அமைந்து இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சோதனையையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஒரு மனிதன் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுமா இது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய குடும்ப முறை குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்றை புறம் தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க அல்லாடைய இபாதத்திலே அல்லாடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அதன் மூலமாக அந்த மனிதன் மறுமை வெற்றியை தேடிக்கொள்ளலாமே அப்படி இருக்க அல்லா ரபுல் ஆலமின் ஏன் இத்தனை சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் சில சமயங்கள் பார்த்தால் கொடுமைகள் நிறைந்த இந்த குடும்ப வாழ்க்கையை ஏன் அல்லாஹ் நமக்கு வற்புறுத்தினான் வலியுறுத்தினான் என்ற சந்தேகம் நமக்கு எழலாம் அருமை சகோதரர்களே அல்லா ரபுல் இல்லற வாழ்க்கையை பற்றி தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது ஒல்லா சக்கனா அல்லா ரபுல் உங்களுடைய இல்லங்களை உங்களுக்கு மன நிம்மதி தரும் இடமாக ஆக்கிவிட்டான் என்று அல்லா ரபுல் ஆலமின் வாக்களிக்கின்றான் ஒரு மனிதனுடைய இல்லம் என்பது அவனுடைய மன நிம்மதியை தரும் இடம் என்று அபுல் ஆலமின் தீர்மானித்து சொல்கின்றான் ஆனால் இன்று நம்மில் பல பேருக்கு அல்ல பல பேரில் எத்தனை பேருக்கு நம்முடைய இல்ல வாழ்க்கை என்பது அல்ல இல்லற வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்வதை போன்ற மன நிம்மதி நமக்கு தருகின்றது அல்லா ரபுல்லாலும் வலியுறுத்தி படம் எத்தனை பேருக்கு இல்லற வாழ்க்கை என்பது அல்லது வீட்டுக்குள் நுழையும் பொழுது எத்தனை பேருக்கு அது மன நிம்மதியும் ராகத்தையும் தருகின்றது என்று பார்ப்போமேனால் பெரும்பான்மையான இல்லங்களில் இன்று நிம்மதியை இழந்து தான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எந்த இல்லங்களை உங்களுக்கு மன நிம்மதி தரும் இடமாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானோ அந்த இல்லங்கள் பல பேருடைய மனித பல பேருடைய மன நிம்மதியை கெடுக்கும் இல்லமாக குலைக்கும் இல்லமாக மாறிவிட்டது என்றால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஏனென்றால் இல்லற வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒரு மனைவி ஏதோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தோம் மரணித்தோம் என்று இல்லை இந்த இல்லற வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அது நம்முடைய மறுமை வரும் தொடரும் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் இந்த இல்லற வாழ்க்கை என்பது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால்தான் எம்பெருமானா சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவன் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை ஆரம்பித்தால் அவனுடைய ஈமானில் பாதி நிறைவு பெறுகின்றது ஒல் எத்தக்கல்லாஹ் பாக்கியா அவன் மீதி உள்ள வாழ்க்கைக்கு மட்டும் அல்லாஹ் பயந்தால் போதும் மீதி உள்ள ஈமான் பூர்த்தி அடைவதற்கு அவன் அல்லாஹ் பயந்து தக்கோடு இருந்தால் போதும் ஏனென்றால் அவன் திருமணத்தின் மூலமாகவே அவனுடைய ஈமானில் பாதி முழுமை பெறுகிறது பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அது அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமை பெறுவதற்கும் அவனுடைய ஆகத்தின் வெற்றிக்கும் இல்லற வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை என்பது மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான் அல்லாஹ் ரசூல் சல்லா அலிசம் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள் அதனால்தான் எந்த ஒரு நபியையுமே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமணம் செய்யாமல் திருமணம் முடிக்காமல் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் எந்த ஒரு நபியை ரபுல் ஆலமீன் அனுப்பி வைக்கவில்லை அதற்கு ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை தவிர அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மறுமையின் வெற்றியில் அல்ல மறுமையின் தோல்வியில் அவனுடைய இல்லற வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இடம் இடம் இருக்கின்றது அதனால தான் அல்லா ரபுல்லான் தன்னுடைய திருமறையை பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களிலே குரானிலே எந்த அளவுக்கு அல்லாஹ் ஆகரத்தை நினைவுபடுத்துகின்றானோ எந்த அளவுக்கு மறுமையை நமக்கு வலியுறுத்துகின்றானோ நினைவுபடுத்துகின்றானோ ஞாபகப்படுத்துகின்றானோ அந்த அளவுக்கு சகோதரர்களே உலகத்திலே அவன் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் எப்படி அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் எப்படி தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தீர்வை தேடினால் இந்த குடும்ப வாழ்க்கை அவனுடைய மறுமைக்கு வெற்றிகரமாக அமையும் அல்லது எப்படி எப்படிப்பட்ட நடைமுறையை அணுகுமுறையை அவன் முன்னோக்கினால் இந்த குடும்ப வாழ்க்கையே அவனை நரகத்திலே நரகத்திலே என்பது மறுமையில் அல்ல உலகத்திலேயே அவனை நரகத்திலே தள்ளிவிடும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரபுல் தன்னுடைய திருமணத்தில் கோடிட்டு காட்டுகின்றான் அருமை சகோதரர்களே இல்லறம் என்று வரும்போது எத்தனை உறவுகள் தாய் தந்தை தாய் தந்தை தந்தை பிள்ளை தாய் பிள்ளை சகோதரன் சகோதரன் சகோதரி சகோதரன் மாமனார் மருமகன் எத்தனை உறவுகள் எத்தனை உறவுகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லா ரபுல்லாலும் உலகத்திற்கு அனுப்பியது அத்தனை உறவுகளையும் அல்லாஹ் கொடுத்தான் பெருமானாருக்கு தாயை கொடுத்தான் தகப்பாட்டனாரை கொடுத்தான் தந்தையை கொடுத்தான் பிள்ளைகளை கொடுத்தான் சகோதர சகோதரிகளை அல்லாஹ் கொடுத்தான் அதே நேரத்திலே தன்னுடைய தந்தையோடு பிறந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹ் கொடுத்தான் மாமனராக அல்லாஹ் ஆக்கினான் மருமகனாக ஆக்கினான் சம்மந்தியாக ஆக்கினான் பாட்டனராக ஆக்கினான் அத்தனை உறவுகளின் கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து எல்லா உறவுகளிலும் கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலம் எப்படிப்பட்ட மனிதராக திகழ்ந்தார்கள் என்பதை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக அல்லா ரசூல் அல்லா ரபுல் ஆலமீன் பெருமானா சல்லல்லாசம் அவர்களை ஆக்கினான் பெருமான குரானுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்க்கும் பொழுது குரானுடைய சம்பவங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் குரான் என்பது ஒரு அறிவுரை நூல் நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய புத்தகம் அல்லது சில பேர் அது ஆராய்ச்சி புத்தகம் அது அறிவியல் புத்தகம் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் எல்லாமும் நிறைந்த பரிபூர்ணமாக நிறைந்த அல்லாவுடைய அந்த வேதத்திலே அல்லா ரபுல்லாலின் பல நபிமார்களை வாழ்க்கையை சொல்லி காட்டும் பொழுது ஒவ்வொரு நபியினுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குடும்ப உரையை முன்னிட்டு ரபுல்லாலுமே நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகின்றான் ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுதும் அந்த நபியோடு ஏதாவது ஒரு குடும்ப உறவை சம்பந்தப்படுத்தி ரபுல் அந்த நபியை நமக்கு ஒரு உன்னதாரமாக சொல்கின்றான் நாம் ஹஜ்ஜிலே பார்க்கும் பொழுது மக்காவிலே மிக அற்புதமான உதாரணங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளாக சொல்கின்றோம் சம்சம் கிணறு அது எந்த உறவில் உண்டானது ஒரு தாய் பிள்ளைக்கு மத்தியில் உள்ள பாசத்தினால் ஏற்பட்ட உற உறவினால் ஏற்பட்ட அடையாளம் அது ஜம்சம் கிணறு என்பது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் பிள்ளை பசித்து அழும் பொழுது தாய் எப்படி பதறுகின்றால் அந்த பதற்றம் அந்த தாயுடைய மேல் உணர்வு அந்த தாயின் பாசம் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உறவை ரபுல் அடையாளம் காட்டும் விதமாக ஒரு ஜம்சம் கிணற்றை உருவாக்கினான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை அடையாளம் காட்டுவதற்காக ரபுல் ஆலமின் காபத்துலாவை உருவாக்கினான் குர்பானி என்ற சட்டத்தை உருவாக்கினான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இதெல்லாம் நமக்கு தெரியும் அன்னை ஹாஜராவுக்கும் அதற்கு இஸ்மாயில் அலி சலாத்துக்கும் உள்ள உறவு அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்துக்கும் அதற்கு இஸ்மாயில் அலி சலாத்துக்கும் தாய் தந்தை மகனுக்குள்ள உறவு எவ்வளவு அற்புதமான உறவை முன்னிட்டு காட்டுகின்றார் காபத்துல்லா என்பது இன்னைக்கு ஒரு அற்புதமான இறை இல்லமாக புனித தலமாக ரபுல்லால் ஆக்கியிருக்கிறார் என்றால் அந்த காபத்துல்லாவுக்கு பின்னால் ஒரு தந்தை மகனுடைய உழைப்பு இருக்கின்றது ஒரு தந்தை மகனுடைய முயற்சி இன்றைய குர்பானி என்ற ஒரு அற்புதமான சட்டத்தை கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்றால் அந்த குர்பானிக்கு பின்னால் ஒரு தந்தை மகன் என்ற ஒரு உறவு பிணைக்கப்பட்டுள்ளது அதே போன்று ஒவ்வொரு நபியுடைய வரலாறிலும் அதாவது மூசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் பிறந்தவுடன் ஃபிரோன் கொள்வதற்கு கட்டளையிடுகின்றான் அந்த நேரத்திலே மூசா அலை சலாத்துடைய தாய் அல்லாவுடைய உத்தரவின்படி மூசா அலை சலாத்தை ஒரு பெட்டியில வைத்து நைல் நதியில விட்டு விடுகின்றார்கள் தாய் அனுப்பிவிட்டு அல்லாவிடத்தை துவா செய்து விட்டார் யாழ்லா உன்னுடைய கட்டளைப்படி என்னுடைய பிள்ளையை நைல் நதியில விட்டுவிட்டேன் இதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு தாய் துவா செய்து முடித்துக் கொண்டாள் ஆனால் மூசா அலை சலாத்துடைய சகோதரி மூசா அலை சலாத் சகோதரி தாய்க்கும் அல்லாவுக்கும் உள்ள உறவு அந்த பிள்ளைக்கு தெரியாது சிறுமிக்கு தெரியாது அல்லாஹ் உத்தரவிட்டான் தாய்க்கு தாய் அல்லாட உத்தரவின்படி பெட்டியில வைத்து அனுப்பிவிட்டால் அல்லா இடத்துல பொறுப்பு சாட்டி விட்டால் அந்த தாயுடைய பொறுப்பு முடிந்து விட்டது அல்லாவுக்கும் தாய்க்கும் நடந்த இந்த சம்பாசனை மூசா அலை சலாத்துடைய அக்கா சின்ன பிள்ளை சிறுமி அந்த பிள்ளைக்கு தெரியாது அதனால் தாய் தன்னுடைய தம்பியை ஒரு பெட்டியில வைத்து நதியில் நயல் நதியில் விட்ட பிறகு கூட அந்த சிறுமியின் மனம் தாங்க முடியாமல் அந்த பெட்டிக்கு பின்னாடியே நயல் நதி ஓரமாகவே அந்த பிள்ளை போகுது கடைசியில் அந்த பெட்டி பிறோனுடைய மாளிகைக்குள் போது இந்த பிள்ளையும் பிறோனுடைய மாளிகைக்குள் செல்கின்றாள் இந்த சிறுமி பிறோனுடைய மாளிகைக்குள் செல்கின்றாள் அங்கே தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சகோதரன் நிலை என்ன ஆகிறது தன்னுடைய தம்பி நிலை என்ன ஆக போகுது அந்த தம்பி இப்படி தாய் இப்படி பெட்டியில் வச்சு அனுப்பிட்டாங்களே எதுக்கு அனுப்புனாங்க ஏன் அனுப்புனாங்க தெரியாது அல்லாவுக்கு அந்த தாய்க்கு நடந்த சம்பாஷணம் சகோதரிக்கு தெரியாது இருந்தாலும் அந்த சகோதரி பாசம் பின்னாலேயே போய் பார்க்குறாங்க அங்கே சிறவனுடைய மனைவி அந்த குழந்தையை எடுத்து ஆக அழகான குழந்தையா இருக்குது சரி உடனே பால் கொடுக்கலான்னு சொல்லி அங்கே உள்ள பால் கொடுக்கும் பெண் இங்குள்ள பால் கொடுக்கும் பெண் ஏன்னா அவர் ஃபிரோன் பெரிய மன்னன் மன்னன் வீட்டுக்கு வந்து ஒரு அழகான தத்து குழந்தை அது மன்னனின் மனைவிக்கு பிரியமாகிவிட்ட குழந்தை இந்த குழந்தை பசினா அழுகிறது அதற்கு பால் கொடுப்பதற்கு எத்தனை செவில் தாய் வருவார்கள் அத்தனை செவில் தாயும் அழைத்து வருவார்கள் வந்தார்கள் ஆனால் மூசா இஸ்லாம் எந்த தாயிடத்திலும் பால் குடிக்கவில்லை எல்லாரும் பதறாங்க என்ன பண்ணு தெரியல என்னடா அது ஒரு அழகான குழந்தை மன்னனின் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மன்னனுக்கு பிடிச்சு போச்சு மன்னன் அரண்மனைக்கு வந்திருக்குது ஆனால் அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது கதறுது அப்பொழுது இந்த சிறுமி போய் சொல்கின்றாள் சிறுமி போய் சொல்கின்றால் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்கின்றால் அந்த பெண்மணி அழைத்து வரவா என்று கேட்கின்றால் யார் தன்னுடைய தாயையே சரி அழைத்து வா என்று சொன்னவுடன் அதற்கு மூசா அலை இஸ்லாத்துடைய தாயையே அழைத்து கொண்டு வந்து அந்த ஃபிரோனுடைய கோட்டைக்கு நுழைத்து அதற்கு பிறகு மூசா அலை இஸ்லாம் தன்னுடைய சொந்த தாயின் பாலை மட்டுமே குடித்து வளர்கின்றார்கள் இது அல்லா ரபுல்லாலும் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய சம்பவம் அல்லா தன்னுடைய குரானில் சொல்கிறான் இது இது கதை இல்லை இங்கே நாம் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால் தாய் அல்லாவுடைய உத்தரவை கேட்டு நைல் நதியில் குழந்தையை விட்டுவிட்டால் ஆனால் அந்த குழந்தை மீதுள்ள பாசம் அந்த குழந்தையின் சகோதரிக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் அந்த குழந்தை போகக்கூடிய அந்த பெட்டி மிதந்து செல்லக்கூடிய பாதையிலேயே ஓரமாக சென்று கடைசியிலே அவர்கள் குழந்தையை கத்தெடுத்த பிறகு அந்த அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த சிறுமி வழி சொல்கின்றாள் இந்த சம்பவத்தில் சொல்வது மூலமாக ரபுல் ஆலமீன் ஒரு சகோதரி ஒரு அக்கா தம்பி ஒரு அக்கா தம்பி இரண்டு பேருக்கு மத்தியில் பாச பிணைப்பு ஒரு உறவை ரப்புல் ஆலமின் அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று ஆதம் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அங்கே கணவன் மனைவி என்ற உறவை குடும்ப உறவை அல்ல அங்கே சொல்லி காட்டுகின்றான் முசா அலை இஸ்லாத்துக்கும் ஹாரூன் அலை இஸ்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை சொல்லும் பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்குள்ள உறவை அங்கே சொல்லி காட்டுகின்றான் முசா அலை இஸ்லாத்து வஸ்லாமுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் வகி கொடுத்த பிறகு நுபூத்து கொடுத்த பிறகு முசா அலை இஸ்லாம் அல்லா இடத்துல கேட்கின்றார்கள் ரப்பி ஷஹ்லி சதுரி வயசிர்லி அம்ரி வஹலுல் உக்கதத்தம் இல்லிசானி கௌலி கவுலி அல்லா என்னுடைய நாவிலுள்ள முடிச்சு அவிழ்த்து என்னை நபியாக ஆக்கிவிட்டாய் என்னை ஒரு உபதேசியை ஆக்கிவிட்டாய் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நல்ல மனிதனை ஆக்கிவிட்டாய் ஆகவே நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் நான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் நல்ல முறையில் பேச்சாற்றல் வேண்டும் எனக்கு நாவிலே திக்குவாய் இருக்கின்றது முடிச்சிருக்கின்றது ஆகவே ரப்பி ஷஹலி சதுரி வயசிர்லி அம்ரி யாழ்லா என்னுடைய பிரச்சனை லேசாக்கி என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி வஹலுல் உக்கதத்தை மில்லிசானி என்னுடைய நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து எஃப்தஹு கௌலி என்னுடைய பேச்சை மக்கள் விளங்கக்கூடிய பேச்சாக ஆக்குவாயாக என்று துவா செய்துவிட்டு அடுத்த வார்த்தை அல்லா எடுத்து துவா செய்தார்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய இந்த மிகப்பெரிய பணிக்கு என்னுடைய மிகப்பெரிய தாவத் என்று சொல்லக்கூடிய தாவா என்று சொல்லக்கூடிய இந்த மிக பாரதூரமான இந்த அழைப்பு பணிக்கு என பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றாய் இந்த பொறுப்பிலே எனக்கு உதவியா இருப்பதற்கு வஜ அல்லி வசீரமின் அஹ்லி என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு உதவியாளரை எனக்கு நியமிப்பாயாக அந்த உதவியாளர் யாருங்கிறதையும் மூசா அலிஸ்லாமே கோடிட்டு காட்டுறாங்க அந்த உதவியாளர் யார் வஜாலியா வசீரம் அகலி என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு உதவியாளரை துணையாளரை எனக்கு கொடுத்து அவர் யார் தெரியுமா ஹாரூன் அஹி என்னுடைய சகோதரன் ஹாரூனை தான் எனக்கு கேட்கிறேன் என்னுடைய சகோதரன் ஹாரூனை என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவராக உள்ள அவரை எனக்கு துணையாளராக ஆக்கி யாழ்லா என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் மூலமாக தீர்த்து வை கேட்குறான் உஷ்துத் பிஹி இஸ்ரி உஷ்துத் பிஹி இஸ்ரி அதன் மூலமாக எனக்கு அவர்களை பக்கத்துணையாக ஆக்கு அவர் எனக்கு பக்கத்துணையாக ஆக்கு ஓ ஷிரிக்கு ஹூஃபி அம்ரி என்னுடைய எல்லா பிரச்சனையும் அவர் எனக்கு துணையாக்கு ஹாரன் அலி பேரை குறிப்பிட்டு விட்டு அவர் என்னுடைய சகோதரர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவரை எனக்கு எல்லா பணியும் உதவியாக்கு என்று அங்கே ஒரு குடும்ப உறவை முசா அலி சலாத்து வலாம் அவர் காட்டுகின்றார்கள் இப்படி சகோதரர்களே எல்லா நபிமார்களையும் வரலாறு எடுத்து பார்த்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வரலாறை சொல்லும் பொழுது அங்கே இப்ராஹிம் அலி எப்படி அவருடைய மகனுக்கும் உள்ள ஒரு தந்தை மகன் உறவை சொன்னானோ ஒரு நல்ல தந்தை மகன் ஒரு சாலிகான தந்தை மகனுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னானோ அதே போன்று ஒரு கெட்ட தந்தைக்கும் ஒரு நல்ல மகனுக்கும் உள்ள உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய தந்தை ஆசருக்கும் இப்ராஹிம் அலி சலாத்துக்கும் உள்ள உறவை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான் அவர்களுக்கு மத்தியில் அந்த சம்பாஷணை கோடிட்டு காட்டுகின்றான் நூ அலை இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நல்ல தந்தை கெட்ட மகன் எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கையிலே கெட்ட தந்தை நல்ல மகன் நூ அலிஸ்லாம் வாழ்க்கையிலே நல்ல தந்தை கெட்ட மகன் இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லா ரபுல்லாலுமே குடும்ப உறவை குடும்பத்திற்கு மத்திய பாச பிணைப்பை தாய் பிள்ளை தந்தை பிள்ளை சகோதரன் சகோதரி என்று எல்லாருக்கும் மத்தியில் உள்ள உறவை அல்லா ரபுல்லால் கோடிட்டு காட்டுகின்றான் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு எப்படி அமையும் என்பதற்கு அல்லா ரபுல்லாலுமீன் முத்தாய்ப்பாக கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்களை உலகத்திற்கு ஒரு அற்புத வழிகாட்டியாக கொடுத்தான் எப்படி கொடுத்தான் பெருமானா சல்லல்லாசம் அவர்களை சிறு வயதிலேயே சிறு வயதிலேயே தாயையும் தந்தையும் விளக்கச் செய்து ஒரு அனாதையாக ஆக்கி ஒரு பாட்டனாருக்கு பேரனாக எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் காட்டினான் ஒரு பாட்டனாருக்கு பேரனாக எப்படி இருக்க வேண்டும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்கள் ஒரு அற்புதமான பேரனாக திகழ்ந்தார்கள் வளர்ந்த பிறகு வளர்ந்த பிறகு அவருடைய தாய் மூத்தாகி சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானா சல்லல்லா அவர்கள் மதினாவில் ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள் அந்த இடத்தில் தான் அவருடைய தாயார் அடக்கமாயிருக்கின்றார் தாயார் இறந்து நாற்பத்தைந்து ஆண்டுகளாகிவிட்டன நாற்பத்தைந்து தாயார் இறந்து நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானா சல்லல்லாசமர்கள் மதினாவில் இருக்கும் பொழுது அவருடைய தாயாருடைய கபருக்கு செல்லும் பொழுது கண் கலங்கி அழுகின்றார்கள் சுத்தி இருந்த அத்தனை சகாபாக்களும் அழுகின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு தாய்க்கு நல்ல மகனாக பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் இந்த உலகத்தில் காட்டுகின்றார்கள் ஒரு தாயின் மீதுல பாசம் அமீன் அம்மையார் அவர் முஸ்லீமாக இருந்தாரா காஃபிராக இருந்தாரா அல்ல அவர் சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்பது இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சண்டை பெரிய பெருமானாருடைய பெற்றோர் சொர்க்கம் போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா அவங்க மூமினா காபிரா பெரிய சண்டை இப்படிப்பட்ட சண்டையில நாம் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவன் தாயாருடைய கபருக்கு சென்ற பொழுது கண் கழங்கி அழுகின்றார்கள் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகின்றது பெருமானார் அழுவதை பார்த்து சுற்றி இருந்த அத்தனை சகாபாக்கம் அழுகின்றார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய தாயின் மீது உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மகனாக திகழ்கிறார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவர்கள் கணவனாக திகழ்ந்தது ஒரு நல்ல மனை மனைவிமார்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல கணவனாக திகழ்ந்தார்கள் ஏராளமான எக்கச்சக்கமான உதாரணங்கள் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் ஆ ஒரு தந்தை ஒரு மகளுக்கு எப்படி தந்தையாக பெருமானாசனம் திகழ்ந்தார்கள் அன்னை ஹதிஜா வஃபாத்தான பிறகு ஃபாத்திமா ரவி அல்லாஹுத்தலா சின்ன பிள்ளை எத்தியமாயிடுறாங்க தாய் இல்லாத எத்தியமாயிடுறாங்க அந்த தாய் இல்லாத அனாதை பிள்ளை மீது பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் அளவளவு அதிகப்படியான பாசம் அதிகப்படியான அன்பு அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நெற்றியில் முத்தமிட்டு பெருமான செல்வன் வரவேற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தந்தையாக திகழ்ந்தது மட்டுமல்ல ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருந்து தன்னுடைய மகளுக்கு அதற்கு வீரர் அலி ரதி அல்லாஹுத்தலான் என்ற சிறந்த மனிதரை கணவனாக தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து வைத்ததிலே பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் பொறுப்பான தந்தையாக திகழ்கின்றார்கள் பிறகு திருமணம் முடித்த பிறகு எப்பொழுதா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் அலி ரதி அல்லாஹுத்தல் அவர்களுக்கும் ஏதாவது மனக்கசப்பு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அதற்கு அலி ரதி அல்லாஹுத்தலுக்கு சமாதானம் சொல்லி சில சமயங்களிலே பெண்கள் இப்படித்தான் தன்னுடைய ஆணுடைய கோணலான எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று தன்னுடைய மருமகனுக்கு சமாதானம் சொல்லி இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட மனக்கசப்பை சரி செய்யும் பொழுதெல்லாம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாமனராக திகழ்கின்றார்கள் பிறகு அதற்கு உமரதி அல்லாஹத்தனுடைய மகளையும் அதற்கு அவுபக்க சித்தியக் மகளையும் ரெண்டு பேருடைய மகளையும் தான் திருமணம் முடித்து அந்த ரெண்டு பேருக்கும் தான் ஒரு அற்புதமான நல்ல மருமகனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதிலும் பெருமான சல்லல்லா உலகத்திற்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல மருமகனாக திகழ்ந்தார்கள் அலி ரதி அல்லாஹத்தினுடைய தாயார் அபு தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின் கைஸ் ரதி அல்லாஹு என்ற பெண்மணி இறந்த பொழுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அம்மையாருக்கு கஃபன் செய்வதற்காக அலி ரதி அல்லாஹத்தின துணி ஏற்பாடு செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் அலியை கூப்பிட்டு அலியை என்ன செய்கின்றாய் என்னுடைய ப தாயாருடைய கஃபனுக்காக ஏற்பாடு செய்கின்றேன் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் தன் மேலிருந்த அந்த தோல் துண்டை சால்வையை எடுத்து அலியிடத்தில் கொடுத்து இதை வைத்து உன்னுடைய தாயாருக்கு கஃபனடி என்று சொல்லி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அற்புதமான சம்மந்தியாக திகழ்ந்தார்கள் தன்னுடைய சம்பந்திக்கு தன்னுடைய தோல் துண்டை கஃன் துணியாக கொடுத்து தன்னுடைய மருமகனை மனம் குளிர செய்து என்னுடைய தோல் துண்டை உன்னுடைய தாயாருக்கு கஃனாக போடு என்று சொல்லி உலகத்திற்கே வழிகாட்டும் ஒரு அற்புதமான சம்பந்தியாக பெருமானாசனம் திகழ்ந்தார்கள் எதற்காக சொல்லுகின்ற சோதரர்களே அல்லா ரபுல்லாலும் நமக்கு வழங்கிய குள்ள குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படிப்பட்ட அற்புதமான சொத்து அது அற்புதமான நேமத் அற்புதமான செல்வம் ஆனால் இன்றைக்கு அந்த குடும்ப உறவு நமக்கு மத்தியில் பாழ்பட்டு போய் கிடக்கின்றது பாழ்பட்டு போய் கிடக்கின்றது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்கெல்லாம் சின்ன சின்ன குளறுபடிக்கெல்லாம் அதை பெரிய இஷ்யூ ஆக்கி பெரிய பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி எப்படியாவது எந்த உறவையாவது வெட்டிவிட மாட்டோமா என்று துடிக்கின்ற ஒரு மனப்பான்மை தான் என்று நமக்கு நமக்கு மத்தியில் திகழ்கின்றது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி உறவு பிளவு பிளவு தாய் தந்தை தாய் மகன் பிள உறவு பிளவு சகோதரன் சகோதரி உறவு பிளவு எந்த ஒன்றுக்கு உதவாத அற்பமான காரணங்கள் காரியங்கள் ஏன் கணவன் மனைவி உறவு பிளவு ஒன்றுத்துக்கு உதவாத அற்ப அற்பமான காரணங்களால் அருமை சகோதரர்களே இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வீட்டிலே அல்லாவுடைய மார்க்கம் இல்லை நம்முடைய வாழ்விலே அல்லாட தீன் இல்லை நம்முடைய செயல்பாடுகளிலே கண்மணி நாயம் செல்லல்லாத்திர வழிமுறை இல்லை நமக்கு மத்தியில் நிரம்பி இருப்பதெல்லாம் முழுக்க முழுக்க மேற்கத்திய கலாச்சாரம் தான் மேற்கத்திய கலாச்சாரம் தான் எப்படிப்பட்ட கலாச்சாரம் மேற்கத்திய கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது என்னவென்றால் எந்த வீட்டில் எடுத்துக்கொள்ளாலும் மூன்று நபர்கள் தான் இருப்பார்கள் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சார வீடுகளை இப்போ பார்ப்போம்னால் எந்த வீடுகள் பார்த்தாலும் மூன்று பேர் தான் இருப்பாங்க யார் இருப்பாங்க ஒரு தாய் இருப்பால் ஒரு மகன் இருப்பான் ஒரு தாய் இருப்பால் ஒரு மகன் இருப்பான் கூட ஒரு நாய் இருக்கும் இதுதான் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தந்தை அது யாருக்கு தெரியும் அவர் யாரோ எந்த பிள்ளைக்கு எந்த தந்தை என்ற உறவு கிடையாது அந்த தாயும் ஒரு பாசத்தோடு அன்போடு இல்லை மகளுக்கு பத்தில சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் தாய் துப்பாக்கி எடுத்து மானை சுட்டுக் கொண்டுடுவா இல்ல மான் துப்பாக்கி எடுத்து தாயை சுட்டு கொண்டுடுவா இப்படிப்பட்ட கேடுகட்ட சீர்கட்ட மேற்கத்திய கலாச்சாரத்தின் நடைமுறை நம்முடைய குடும்பங்கள் மத்தியில் ஊடுருவ ஆரம்பித்து விட்டன மீடியாக்கள் மூலமாக டிவிகள் மூலமாக சுற்றுவட்டார நடப்புகள் மூலமாக அருமை சகோதரர்களே அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அற்புதமான இந்த குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாவோட ரசூல் சல்லா காட்டிய முறைப்படி நாம் வாழ்ந்து காட்டுவோமினால் இன்ஷா அல்லா சொர்க்கத்தினுடைய முன்மாதிரியை பூமியிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லா சொர்க்கம் நம்முடைய வீடுகளை தேடி வரும் இன்ஷா அல்லா இதைத்தான் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான் ஒல்லாஹு ஜாலக்கும் என் புயூத்திக்கும் சக்கனா அல்லாஹ் உங்களுடைய இல்லங்களை உங்களுடைய வீடுகளை அமைதி தழும் அமைதி தவழும் இடமாக ஆக்கியிருக்கின்றான் அமைதி தவழும் இடம் இது சொர்க்கம் அமைதி தவழும் இடம் சொர்க்கம் சொர்க்கத்தில் எந்த மனுஷனுக்கு எந்த டென்ஷன் இருக்காது எந்த பிரச்சனை இருக்காது எந்த சண்டை இருக்காது எந்த சச்சரவு இருக்காது நிம்மதியாக இருப்பான் அப்படி போன்ற ஒரு நிம்மதியின் மூலமாக மன அமைதியின் மூலமாக சொர்க்கத்தினுடைய முன்மாதிரி ரபுல்லா நம்முடைய இல்லங்களிலே கொண்டு வருவான் எப்பொழுது நம்முடைய இல்லங்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி அமைத்துக் கொள்வோமே நான் அல்லா ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் முன்மாதிரி இல்லங்களாக நம்முடைய இல்லங்களை ஆக்கியருள்வானாக எந்த ஒரு மன அமைதிக்காக மன சந்தோஷத்திற்காக ரபுல் ஆலமின் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்ற தத்துவத்தை நமக்கு அமைத்து கொடுத்தானோ அந்த தத்துவம் நிறைவேறும் விதத்திலே அல்லா ரபுல் ஆலமுடைய குடும்பங்களின் மூலமாக மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் கொடுத்தருள்வானாக அதன் மூலமாக இந்த இல்லங்களில் நிலவக்கூடிய மன அமைதியே நம்முடைய சொர்க்கத்திற்கு ரபுல் ஆலமின் காரணமாக்கி வைப்பானாக வாஹிரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ